என் இன்னமுதா அன்பேத களியளித்தானை நண்பு சீதத்தால் முத்துக்கள் சேரும் கடல் மல்லை பூதத்தார் பொன்னம் கடல் அன்பேத களியா ஆர்வமேனையாக என் சிந்தையிடுதிரியா அன்புருகி சுடர் விளக்கத்தினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்த அன்பரகளியா ஆர்வமேனையா என்பொருகு சிந்தையிடு திரியா அன்பொரு ஞான சுடர் விளக்கத்தினேன் நாரணர்க்கு ஞானத்தமிழ் புரிந்த ஞானத்தால் நான் குணர்ந்து நாரணந்த தானத்தால் மற்றவன் பெயர் பேர் அமரர் ஆக்குவேக்கு மகுதன்னே நாங்கள் பணியமரர் கோமான் பரிசு பரிசு நறு மலராள் பார்க்கடலான் பாரம் புரிவார் புகப்பெறுவர் போல புரிவார்கள் தொல்லமரர் கேள்வி துளங்கொழி சேர்த்தோத்தத்து நல்ல மரர் கோமான் நகர் நகரிடத்து நேத்திலத்து நான் மலர் கொண்டு ஆங்க திகழு மணிவாயிருந்தே நிகரில்லா பைங்கமலவேந்தி பணிந்தேன் பணிமலராள் அங்கம் வலம் கொண்டாடிவான் நிலவுலகம் அண்ணளந்தாய் போல அடிமோண்டிறந்தவனி கொண்டாடின நீரோதமேனி நெடுமாலே நின்னடிய யாரோத வல்லார் அறிந்து முள்ளடக்கே ஆய் மலர் கொண்டு ஆர்வம் செறிந்த மனத்தாராய்ச்சவே அறிந்த வந்தன் பேரோதியேத்தும் பெருந்தவத்தோர் காண்பரே காரோத வண்ணன் கழல் கழலடுத்து வாய் மடுத்து கண்சுடன்னு மாற்றாரழலெடுத்த சிந்தையராயஞ்சழலெடுத்த போராழியந்தினான் பொன்மலரு சேவடியை ஓராழி நெஞ்சே உகந்து உகந்தொன்ன வாங்கி ஒளி நிறங்கள் கொங்கை அகங்கொளிரவொன் நாளாவி உகந்து முலையுன்பாயி போல முனிந்துண்டாய் நீயும் அலைவன்பால் ஆனமையாளன் அண்டரு கண்டஞ்சாத ஆட்சி உனக்கிறங்கி நின்று முலாய்தாந்தவேன் நேர்மாய்க்கு அன்று வரன் முறையால் நீ அளந்த மாகடல் சூழ் ஞாலம் பெருமுறையால் எய்துமோ பேர்த்தானாய் மாசகடம் பிள்ளையாய் மண்ணிருந்து காத்தானாய் பல்லுயிரம் காவலனே ஏத்தியனாவுடையன் பூவுடையன் நின்னுள்ளி நின்னமையால் காவடியேன் பட்ட கடை கடனின் அமரர் கழல் தொழுது நாளம் இடனென்ன இன்பத்தராவடனென்ன நீரோதமேனி நெடுமாலே நின்னடிய யாரோத வல்லாரவர் அவரவரென்றில்லை அரவனாயான் பாரம் யவர்வனங்கு ஏத்தாதாரண்ணில் பவரும் செழுங்கதிரோனொன் மலரோன் கண்ணுதலோன் அண்ணே தொழும் தகையாறு நாளும் தொடர்ந்து தொடரெடுத்தமால் யானை சூழ்கயம் புக்கஞ்சி படருடுத்த பைங்கமலம் கொண்டு அந்நிடரடு காழியான் பாதம் பணிந்தண்ணே வானவருகோன் பாழிதானை இதித்து பண்டு பண்டே பெரும்பதியாக்கி பழிபாவம் கொண்டெங்கு வாழ்வாரை கூறாதே பேர் தகரணான் குடையான் பேரோதி பேதைகால் தீர்த்தகரராமின் திரிந்து திரிந்தரு வஞ்சமத்து தேர்கடவி அன்று பிரிந்தது சீதாயை மான் பின்போந்தது வேம் கண் பள்ளி கொள்ள அழகியதே நாகத்தின் தன் பள்ளி கொள்வான் தனக்கு தனக்கடிமப்பட்டது தான் அறியானேலே மணத்தாடாய வைப்பதாம் மாலை மணத்திடரையறியாம் வண்ணம் இயத்து மிதுவல்லால் மாறியார் பெய்கிற்பார் மத்து மற்றாரியலாவார் வானவர் கோன் மாமலரோன் சோற்றம் வணங்கும் தொழிலான செஞ்சடையான் பெண் சென்னு மாலை குறையிறந்து தான் முடித்தான் கொண்டு கொண்டருலகம் குரலுருவாய் கோளறியாய் கொண்டிராலான் மாறுவாத்துகில் வாய்த்தது உண்டதுவும் தான் கடந்த ஏழுலக தாமரை கண்மாலொரு நாள் வான் கடந்தான் செய்த வழக்கு கண்ணு கண்டாய் பலிசகடம் சற்றாய் பழக்கண்ணு நீ மதிக்க வேண்டாக்கண்ணு தீவிழாவின் காய் கறிந்த தீமை திருமால பார்விளங்கச் செய்தாய் பழி பழிபாவம் கையாச்சு பல்காலம் நின்னை வாழே வாழ்வார் வாழ்வராம் மாதோ அழுவெண்ணி நாரணந்தன் நன்குணர்ந்து நங்கேத்தும் காரணங்கள் தாமுடையார் தாமுளரே தம்முள்ளமுள்ளுளரே தாமராயேன் பூவுளரே ஏத்தம் பொழுதுண்டே வாமன் திருமருவு தாழ் மருவு சென்னியரே செவ்வே அருணரகம் சேர்வதறிது அறியதளிதாக ஆற்றலால் மாற்றி பெருக முயல்வாராய்ப் பெற்றாரியதோர் வெண்கோட்டு மால் யானை வெண்ணு முடித்தன்னே தன் கோட்டு மாமலரால் தாழ்ந்து தாழ்ந்து வரம் கொண்டு தக்க வகைகளால் வாழ்ந்து கழிவாரை வாழ்வேக்கு ஆண்ட விளங்கணிக்கு கண்ணெறிந்து வேத்தொருவாய் ஞாலமளந்தடி கீழ் கொண்ட அவன் அவன் கண்டாய் நஞ்சே ஆரருளம் கேடும் அவன் கண்டாய் ஐம்புலானாய் நின்னான் கண்டாய் காத்து தீநீர்வான் கருவரை முன் காரோத சீத்தீயாவானும் சென்று செண்டரிலங்கமேல் செவ்வேதன் சேற்றத்தால் காண்டதிராவரனைக் கூறுங்கால் நின்னதுவும் வேயோங்கு தன் சாரல் வேங்கடமே விண்ணவருதம் வாயோங்கு தொல் புகழான் வந்து வந்தேத்தவனை வழி நின்னாய்பூரம் ஆழ்ந்து மகத்தடக்கியார்வமாய் படியமரருவலையான் பந்தமரர்கீந்த படியமரர் வாழும் பதி பதியமழ்ந்து நாடி பருத்தெழுந்த சிந்தை மறையுரெஞ்சிவான் முகடு நோக்கி அதுமிகு தங்கோல் தேடியோடும் கொழுந்ததே பொன்னதே மால் தேடி ஓடும் மனம் மனத்துள்ளான் வெங்கடத்தான் மாகடலான் மத்தம் நினைப்பறியான் பலரும் தேவாதி தேவன் எனப்படுவான் முன்னொரு நாள் மாவாய் பிளந்த மகன் மகனாக கொண்டெடுத்தாள் மாண்பாய கொங்கை அகனாரவோன் பலான் நன்று மகனாய்த்தாய் தேராத வண்ணம் திருத்தினாய் தென்னிலங்கை நீராக எய்தழித்தாய் நீலகளந்தாய் நீண்ட திருமாலே நீண்டு காரோதமுன் கடைந்து பின்னடைத்தாய் மாகடலை பேரோதமணி பிரானே பெரும்புலறியும் குரானால் செழும்பாது கண்டு வராகத்தனியொருவன் பாதம் பணியும் அவர் கண்டீர் மணியுருவம் காண்பார் மகிழ்ந்து மகிழ்ந்தாரு சேர்ந்தாய் திருமாரே மற்றும் மகிழ்ந்தருண் பாதமே போற்றி மகிழ்ந்ததழலாழி சங்கம் அவள் பாடியாடும் தொழிலாகம் சூழ்ந்து துணிந்து துணிந்தாறு சேந்தாய் துழாயலங்கள் அங்கமணிந்தவன் பேருள்ளத்து பல்கால் அணிந்தது வெம்பை பிறங்கு சாரல் விரல் வெங்கடவனையே வாய் திறங்கள் சொல்லும் வகை அவனே இறந்தளந்தாய்ப்பாரம் புகையால் நறுமலராள் முன்னே வாய்ந்த அன்பாக்கியேத்தி அடிமைப்பட்டேன் உனக்கு என் பாக்கியத்தால் இனி நண்பர்காமம் அதானிலுமாற்ற இனிதன்பர் தண்ணீருமெந்திதென்னு காம நீர் வேளாது நின் பெருமை வேட்பரேல் சேமநீர் ஆகும் சிறிது சிறியார் பெருமை சிறிதன்கனை அரே ஆரம் தாமறிவாராவா அறியாம மண் கொண்டு மண்ணுண்டு மண்ணுமிண்ட மாயனென்னு என் கொண்டன் நெஞ்சே இரு இரண்டான் கமலத்து இருமலரினுள்ளே திருந்து திசமுகனாய்த் தந்தான் பொருந்தியனின் பாதங்களே தீ பணியாவல் பல்பிறப்பு மேதங்கள் எல்லாம் எமக்கு நெருதிரியம் ஏமாந்திராதே நமக்கண்ணும் சார்பமறிந்து நமக்கெண்ணும் மாதவனே என்னும் மனம் படைத்து மத்தவன் பேர் ஓதுவதே நாவினாலோத்து பொருள் முடிவு மித்தனாயே உத்தமன் பேரேத்து திறமரமினடகாத்ததனை வல்லீரல் நன்னதனை மாட்டீரல் மாதவன் பேர் சொல்லுவதே ஓத்தென் சுருக்கு சுருக்காக வாங்கி சுலாவினின் ஐயார் நெருக்காமுன் நீர் நினமென் கண்டே திருப்பொலிந்த ஆகத்தான் பாதமறிந்து மறியாத போகத்தால் இல்லை பொருள் பொருளால மருளகம் புக்கியலாகாது அருளாளரமருளுமன்னே அருளாலே மாமரையோர்க்கீந்த மணிவண்ணன் பாதமே நீ மறவேல் நெஞ்சே நினைப்பன் திருமாலை நீண்டதோள் காண நினைப்பார் பிறப்பன்னம் நேரா மனாய்ப்பால் பிறந்தார் பிறந்த இதும் பேரின்பமெல்லாம் துறந்தாறு தொழுதாரத்தோழிரண்டட்டேழும் மூன்று முடியனாச்சும் தாளிரண்டும் வீடச்சரந்துரந்தான் தாளிரண்டு மாறு தொழுவாறு பாதம் அவை தொழுவதன்னே என் சீர்கெழுதோள் செய்யும் சிறப்பு சிறந்தார்கழுதுனாயாம் செங்கண்மால் நாமம் மறந்தாரை மானிடமாவைய மறந்தாங்கு மாதவனே என்னும் மனம் படைத்து மத்தவன் பேர் ஓதுவதே நாவினாளுள்ள நிறுமாவார் ஒன்றில்ல தளாறு தாளதான் அருகம் வேங்கடத்தான் விண்ணோர் முடிதோயும் பாதத்தான் பாதம் பயின்றரங்கம் திருக்காட்டி பன்னால் பயன் அறிவேன் பேங்கடமே பண்ணாயின்னதனிதிகழும் சோலை அணி அணிநீர் மலையே மணிதிகழும் வந்தடக்கை மாலையறியொருவன் பாடமலரணிந்து கால தொழுதழுமின் கைகோலி ஞானமளந்திடந்துண்டுமிண்ட அண்ணலை மத்தல்லால் உளங்கிடந்த வாத்தாலுணர்ந்து உணர்ந்தாய் மறை நான்கு ஓதினாய் நீதி மணந்தாய் மலர் மகள் தோள் மாலே மணந்தாய் போய் வேயிரும் சாரல் வியலிரு ஞாலம் சூழ் மாயிரும் சோலை மலை மலையேழு மாநிலங்களேழு மதிர குலசூழ் குறை கொடல்களே முலை சூண்டனஞ்சுரத்து பெண்ணை நவின் நொண்டனாவனு அஞ்சாத நெஞ்சே அழை அழைப்பன் திருமாலை ஆங்கவர்கள் சொன்ன பிழப்பில் பெரும்பயரே பேசி இழைப்பறிய ஆயவனே ஆளவனே என்னவனையார் முகப்பும் மாயவனே என்னை மதித்து கண்டாயினஞ்ச மணிவண்ணன் பாதம் மறு கண்டாய் மற்றவன் பேர் தன்னை மதிக்கண்டாய் பேராழி நின்று பெயர்ந்து கடல் கடைந்த நீராழிவண்ணன் நிறம் நிறங்கரிஹஞ்செய்யார் நெடுமலராள் மார்வன் மரம்புரிந்த வாழற கண் போல் வானை வானவர்கோன் தானத்து நீளிரு கை குய்த்தான் நெறி நெறியார் குழல் கத்தாய் முன்னின் பின் தாழ்ந்து அறியாதிளங்கரியனி பூங்கொடி கல்வைகும் பொறுபுணல் குண்ணென்னும் வேங்கடமே ஆம் விரும்பும் வெற்பு வெட்பெண் நெருஞ்சாலை வேங்கடமென்று விரண்டும் நேற்பண்ணு நீவரைக்கும் நேர்மாய்போல் பெண்ணொழங்கோயில் உள்ளம் வைத்துள்ளினேன் வெள்ளத்திளங்கோயில் கைவிடேன் என்று மறந்தரேன் ஏழ் பிறப்பு மெப்பொழுதும் நேண்டு நினைப்பொழியா அடலாழி கொண்ட அறிவனே இன்ப கடலாழி நீ அருளிக்கான கழிகாரல் கைமிக்கு காட்டினால் நாணப்படுமென்னால் நானுமே கருமாலை பொன்மேனி காட்டாமுன் காட்டும் திருமாலை நங்கள் திரு திருமங்கனின் அருளும் தெய்வம் நாவாட்டும் கருமம் கடைப்படிவின் கண்டே உரிமையாலத்தினோம் பாதம் இருந்தடக்க எந்தை பேர் நாள் திசையும் கேட்டிரே நாம் பற்றான்மாயம் நாமங்கனன் நஞ்சத்து வாம்பெயிருந்தம்மையோதுவித்து வேம்பின் பொருள் நீர்மையாயினும் பொன்னாழி பாடென்னு அருள் நீர்மை தந்த அருள் அருள் புரிந்ததெந்தை அடியார் மேல் வைத்து பொருள்தெறிந்து காண்கொத்தவப்போது இருள் தெரிந்து நோக்கினேன் நோக்கி நினைந்தேன் அதன் கமலம் ஓக்கினேன் என்னையும் அங்கோர்ந்து ஓரொருவனல்லை ஒளியொருவம் நின்னொருவம் ஏருருவரண்பருநிலாத்தோருருவமாதியாம் வண்ணம் அறிந்தார் அவர் கண்டீர் நீதியால் மண் காப்பார் நின்னதார் பாரம் எம்புலப்பனேண்டதாள் சண்ணளந்தரன்பருதி சாயல்லு கருமானியாயிரந்த கல்வனே உன்னை பிரமாணித்தார் பெத்த பேரொன்னு மன்னறியேன் பெத்தறியேன் பேதமையால் மாறன்னு சொல்லி வணங்கினேரின் பெருத்தருத்தங்கோடசையா பெண்ணசாயின் பின்போய் எருத்திருத்த நல்லாயரே பெண்ணடர்த்த வெந்தை எரி உருவத்தரேரி பட்டவிடு சாபரி உண்டதளவாயினிராய நிராய கோட்டங்கழன் குருதி கண்ட பொருள் சொல்லின் கதை கதையும் பெரும் பொருளும் கண்ணா நின் பேரேதாயம் இருந்தவயேத்தில் அடையும் திருமொழியாய் நின்ன திருமாலே உன்னை பருமொழியால் காணப்பணி அணிந்தேன் திருமேனி பைங்கமலம் கையால் அணிந்த நுஞ்சவடி மேலான்பாய்ந்தேன் புரிந்த தீ உன்னை புகலிடம் பார்த்து ஆங்கே இருந்த தீ வாழும் இது கண்டாயினஞ்சே நஞ்சே எப்பிரவியாவது இது கண்டாய் எல்லா நாமற்றது இது கண்டாய் நாரணன் பேரோதி நரகத்தருகணையா காரணமும் வல்லையேல் காண்டன் திருமேனி யான் கனவில் ஆங்கவன் கை கண்டேன் கணலும் சுடராழி கண்டே ஒரு நோய் வினையிரண்டும் வைத்து பின்னும் மறுநோய் செருவான் வலி வலிமிக்க ஏற்று வாழ உணர்மாள வலிமிக்க வாழ்வரமத்தாக வாழ் நாகம் சொத்தி மருக கடல் கடைந்தான் கோணாகம் கொம்போசித்த கோவாகி மாநிலம் காத்து நங்கன் முகப்பே மாவேகிச் செல்கின்றமன்னவரே பூமேவும் செங்கமலனாபியான் சேவடிக்கேள் பிறப்பும் பங்கமலமேந்தார் தமர் அமருள்ளம் தஞ்சை தலாயரங்கம் தன்கால் தமருள்ளம் தன் வேலை பொறுப்புவேலமருள்ளும் மாமல்ல கோவல் மதில் குடந்த என்பரே ஏவல்ல எந்த கிடங்கை பலம்புரி நின்னாற்ப எரிகானடங்கார் ஒடுங்குவித்தராழிங்காலும் தீவாயரவணமேல் தோன்னல் திசையளப்பான் பூவார் அடி நிமித்த போது அறிந்து வானரங்கள் பூஞ்சுணவுக்கு ஆங்கலர்ந்த போதறிந்து கொண்டத்தெம்போது உள்ளம்போது மணிவேங்கடவன் மலராடிக்கே செல்ல அணிவேங்கடவன் பேராய்ந்து ஆய்ந்துரைப்பனாயிரம் பேர் ஆதி நடுவந்திவாய் பாய்ந்து மலர் தூவி வைகளே இந்த விரை கோட்டு செங்கன் கறிவிடுத்த பெம்மான் இறைக்காள் துணிந்தயானே தவம் செய்தேன் ஏழ்பிறப்பும் மெப்பொழுது யானே தவமுடையேனம்பெருமான் யானே இருந்தமிழனன் மாலை இணையடிக்கே சொன்னேன் பெருந்தமிழன் அல்லேன் பெரிது பெருகு மரபழம் மாப்பிடுக்கு முன்னின்னு இருகணிளமூங்கில் வாங்கி அருகிருந்தரன் கலந்து நீட்டும் திருவேங்கடம் கண்டீர் வான் கலந்த வண்ணன் வரை வரச்சந்தன குழம்பும் பான்கனாலும் பாட்டும் விராய்ப்பொலிந்தவன் மல்லிகாயும் நிராய்த்து கொண்டு ஆறு கண்ணின்ன அறிவனடியினைய ஓதே பணிவதொரு கண்டாய் நஞ்சே உரேம் கண்டாய் ஒன் கமலம் தன்னாம் கண்டாய் ஏத்தி பணிந்தவன் பேர் ஈரஞ்சூறு பொழுதும் சாத்தி உரைத்தல் தவம் தவம் செய்து நான் முகனே பெற்றான் தரணினி வந்தளப்ப நீட்டிய பொற்பாரம் சிவந்ததன் கையணைத்தும் ஆர தழுவினான் கங்கை நீர் பெய்தனைத்தும் பேர் மொழிந்து பின் பின்னிதாயிரப்ப கேளான் பெரும்பனாத்தோள் முன்னின்னு தானிரப்பாள் மொய் மலராள் நலந்தான் நேரில்லாத்தோண்ணல் அவனந்த நீ நலந்தான் அத்தனைக்கும் நேர்ந்த நடிமை நினைந்த நதொன்கமலம் ஆர்ந்தேனொஞ்சபடி மேலன்பாண்டாடி கோலம் கண்டவர்கென்கொலோ முன்னை படி கோலம் கண்ட பகல் பகல் கண்டேன் நாரணனைக் கண்டேன் கனவில் மிக கண்டேன் மீண்டவனை மெய்யே மிக திகழும் நேமி ஒளி திகழும் சேவடியான் வான் திகழும் சோதி வடிவு கோலவாள் நடுங்கன் மாமலராள் செவ்விப்படி கோலம் கண்டகலாள் பண்ணா பின்னும் நலம் புரிந்ததென் புரிந்ததென்கொலோ கோலத்தால் இல்லை குறை உடையாக வெஞ்சொற்கொள் கூறினேன் கூறி மறையாங்கனவுரைத்தமாலையேணுமியங்கள் என்ன இருந்தேன் எனைப்பகலும் மாயன் கண் சென்ன வரம் வரம் கருதி தன்னை வணங்காதவன்மை உரம் கருதி மூர்க்கத்தவனை நரங்கலந்த சிங்கமாய் கீண்ட திருவனடினாய அங்கன்மாஞாலத்தமுது அமுதன்னம் தேனன்னம் ஆழியானென்னம் அமுதன்னு கொண்டு கந்தானென்னு அமுதன்ன சொல் மாலையேத்தி தொழுதன் சொல்லப்பட்ட நன்மாலையத்தினாவின்னுராச்சனாவலர்கள் நாள் மலர் கொண்டு அங்கே பயனதனால் பெற்ற பயனென்கொள் பயின்னாருதம்மை தவத்தால் காண்பரிய மேகமணி வண்ணனை யான் எத்தவத்தால் காண்பன் கொலின் அறிகின்றேன் திருவடியை அண்ணு கரு கோட்டியுள் கிடந்து கைதொழுதேன் கண்டேன் திருக்கோட்டியந்தாய் திறம் பெற்றினை அறிந்தேன் தன்னரங்க தந்தை திரம்பா வழி சென்றார்கல்லா திரம்பா செடி நரகணிக்கு தாம் செல்வதன் முன் வானோர் கடிநகர வாசல் கதவு கதவை கதஞ்சிறந்த காஞ்சனமுன் காய்ந்து அதவி போர் யான யோசித்து பதவியாய் பாணியால் நீரேத்து பண்டொரு கால் மாவலியை மாணியாய் கொண்டிலையே மண் மண்ணுலகமாடேனே வானவர்க்கும் வானவனாய் பெண்ணுலகம் தன்னகத்துமேவேனே நன்னே திருமாலை செங்கனடியானை எங்கள் பெருமானை கைதொழுத பின் பின்னாலரு அருணரகம் சேராமல் பெருருவீர் முன்னால் வணங்க முயல் மீனோ அல்லோலந்தானை கார்கடல் சூழ் ஞாலத்தை எல்லாம் அளந்தானவன் சேவடியால் அடியால் முன் கஞ்சனச்சற்று அமரரேத்தும் கொடிமேல் புல் கொண்டான் நெடியாந்த நாமமே ஏத்தமென்களத்தினால் தாம் வேண்டும் காமமே காட்டும் கடிது கடிது கொடு நரகம் பிற்காலம் செய்கை கொடிதன்னது கூட மடிசங்கம் கொண்டானை கூந்தல் வாய் கீண்டானை கொங்கணஞ்சொண்டானை ஏத்துமினோ உற்றுவனங்கே தொழுமேனுலகேழே மற்றும் விழுங்கும் முகில் வண்ண அத்தி பொருந்தாரான் மார்பிடந்து பூம்பாடகத்தொழிருந்தானை ஏத்தமஞ்சமேயான் என் சென்னியான் தானவனவன் கீண்டமணி வண்ணம் சேயோழியான் ஊழி உலகத்து மாழியான் அத்தியூரா அத்தியூரான் பொள்ளையோர்வான் அணிமணியின் துத்திசேர் நாகத்தின் மேல் துயில்வான் தீ மறையாவான் மாகடல் நஞ்சுண்டான் இரையாவான் எங்கள் பிராத்தேயோரான் புள்ளையோர்வான் அணிமணியின் சேர் நாகத்தின் மேல் துயில்வான் தீ மறையாவான் மாகடல் நஞ்சுண்டான் தனக்கும் இரையாவான் எங்கள் பிராங்கள் பெருமான் இமயோர் தலைமகி சங்க நெடுமாள் திருமார்பா பொங்கு கிளாயிரவாய் பாம்பனமேல் சேர்ந்தாய் குடமூக்கு கோயிலா கொண்டு கொண்டு வளர்க்க குழவியாய்த்தான் வளர்ந்தது உண்டாதுலகழு முள்ளொடுங்க கொண்டு குடமாடி கோவலனாய்மேவி என் கொண்ட இறை இராயம் பெருமானருடன் அருளன் இமையோர் மொய்மலர்கள் தூவ அரகழல சேவடியான் செங்கனடியான் வாய் மாவடிவில் மண் கொண்டான் மால் இராயம் பெருமான் இமயார் முரானின் மொய் மலர்கள் தூவ அரையழல சேவடியான் செங்கனடியான் குரலொரு வாய் மாவடிவில் மண் கொண்டான் நெடியோனே கண்ணனே வேண்ணவர்க்கு மேலா வியந்துழாய் கண்ணியானே மேலால் விழவென்காய் கண்ணினால் வீழ்த்தவன எந்த நலவண்ணால் யானுடைய அன்பு ஆல நெடியானே கண்ணனே விண்ணவர்க்கு மேலாய் வியந்துழாக் கண்ணியானே மேலால் விழவென்காய் கண்ணினால் வீழ்த்தவனே எந்த நலவண்ணால் யானுடைய அன்பு அன்படியா ஆர்வமே என்பருகு சிந்தாயிடுதிரியான்பொருகி நாரணர்க்கு ஞானத் தமிழ் புரிந்தனான்